ஹதீஸ் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அபு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி வசல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தாரின் தீமையை பற்றி பயந்தால் அல்லாஹும் என்று கூறுவார்கள் அபோதாவோ ஒன்று ஐந்து மூன்று ஏழு நசை துவாவின் பொருள் இறைவா அவர்களுக்கு எதிராக உன் பாதுகாப்பையே நாங்கள் ஆக்குகிறோம் மேலும் அவர்களின் தீங்குகளை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் கூறுகிறோம்